எல்லாம் அல்ல உண்ணாமலை அம்மையாருடைய உடனிருக்கின்ற அண்ணாமலை பெருமானுடைய திருவடிகளை மனமணிமைகளால் வணங்கி நாம் இந்த சிந்தனையை மாதந்தோறும் இங்கே சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்க முடிய நிறுவனங்கள் அதற்குரிய அன்பர்கள் அதை ஒளிபரப்பாக எடுத்துக் கொண்டுடைய ஐயா அவர்கள் நம்முடைய தம்பி அவர்கள் எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் வந்திருக்கின்ற பெருமக்களுக்கு வணக்கம் கூறி இப்ப நாம் மேலே சென்ற திங்களில் முடித்ததுக்கு மேல் தொடங்குவோம் சென்ற திங்கள் என்ன முடிச்சோம் முப்பத்தி ரெண்டு பிரார்த்தனை பத்தா முப்பத்தி ஒன்னு கண்ட பத்து இல்ல முப்பத்தி ரெண்டு பிரார்த்தனை பத்து சிவம் பிரார்த்தனை பிரார்த்தனைங்க என்ன அது வந்து இந்த காலத்துல எல்லாம் இருக்கு ஆனா பிரார்த்தனைனா வேண்டுகொள்ளுதல் வேண்டிக் கொள்ளுதல் என்ற அர்த்தம் என்ன வேண்டிக் கொள்ளுதல் என்று கேட்டா அவர் எவ்வளவோ துன்பங்கள் இருக்கின்றன நடக்க வேண்டிய பல செயல்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் அண்ணாமலை ஆடி நான் ஏதோ உங்களை வணங்குறேன் இது எனக்கு இந்த மாதிரி இந்த தம்பி இப்படி படிச்சு ஆகணும் அவன் தேர்ச்சி பெறணும் பாப்பாவுக்கு இந்த ஆண்டாவது கல்யாணம் ஆகணும் என்று இப்படி எல்லாம் நாம் அந்த எத்தனையோ நமக்கு எண்ணங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் அந்த வேண்டுகோளாக பிரார்த்தித்து அவனை வணங்கி நம்ம விண்ணப்பித்துக் கொள்வதுதான் அது அப்ப பிரார்த்தனை என்பதற்கு நேர் தமிழ் சொல்லணும்னா வணக்க வணங்கி விண்ணப்பித்துக் கொள்ளுதல் வணங்கி விண்ணப்பித்துக் கொள்ளுதல் அது அப்போ பெருமானை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்ளுதல் என்ன இது நிறைவேறணும் அது நிறைவேறும் நீதான்ப்பா நிறைவேற்றி வைக்கணும் என்றெல்லாம் சொல்றமே அதான் பிரார்த்தனை என்று சொல்வது வேது வணங்கி விண்ணப்பித்தல் என்று சொல்றது அப்படி வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறார் இதுல என்ன பொருள் அப்படின்னார் இல்ல சதாமுத்தி அப்படிங்கிறது இதெல்லாம் பின்னால் எனக்கு சதாமுத்தி என்று சொல்றது சதாமுத்தின்னா என்னன்னு கேட்டா இப்பொழுது முத்தின்னா என்ன பொருள் கேட்டீங்கன்னா அதுவும் வட சொல்தான் விடுதலை என்று பொருள் முத்தி என்பது என்ன இதிலிருந்து இந்த பிறப்பு என்பதிலிருந்து விடுதலை பெறுவது முத்தி அப்போ பெருமான் திருவடியிலேயே இருந்து விட்டா மீண்டும் பிறப்பில்லை பிறப்பில்லாமல் இருக்குத்தானே அதான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் அப்ப இந்த பிறவி ஆகிய ஒன்றை கடக்கணும் நீந்தணும் அப்படி நீக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படி நீங்கிட்டா சதா முத்தி பெருமானுடைய முத்தி என்னென்ன இந்த இந்த துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு அந்த பெருமானுடைய திருவடி ஆகிய இன்பத்தில் அப்படியே பதிந்திருக்கலாம் அப்படி பதிந்திருந்துட்டோம்னா நமக்கு எந்த வித ஒன்றும் கவலை எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவான் சூரியன் கிழக்க வச்சு மேற்க போனான்னா வடக்க வச்சு தெக்க வந்தான் இந்த ஆன்மா எங்க இருக்கணுமோ அங்க பெருமான் திருவடியில் இருக்கும்போது அந்த முத்திப்பேட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்ன குறையும் இளையமேலோர் எம்பாவது என்றெல்லாம் சொல்றாங்களே அந்த என்ன குறையும் இல்லாத வாரம் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா என்ற இருக்கிறதுதான் அந்த முத்தி நிலை அந்த முத்தி நிலையை வேண்டுகிறார் என்று அதுக்கு எழுதியிருக்காங்க விளக்கம் சரி இனி உள்ளே போலாம் கலந்தெனின் அடியாரோடு அன்று பாலா கழித்திருந்தேன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உழந்து போனேன் உடையானி உலவாயின்பச் சுடர் காண்பான் அளந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே பாவம் கலந்து நின் அடியாரோடு அன்று என்று என்று என்று கேட்டா திருப்பெருந்துறையில ஆட்கொண்ட போது சில அடியார்கள் அப்படி தாங்க பெருமானோட இருந்தாங்க அந்த ஆள் அந்த இருந்த அடியவர்கள் எல்லாம் கூட ஒரு ஒரு நாள் இருந்தார் பெருமான் கைலாயத்தை செல்லுகின்ற பொழுது அந்த அடியாரை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டார் இவரை தவிர நீ மட்டும் இங்க இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த அடியாரோட கொஞ்ச நேரம் இருந்தனே அந்த கலந்தேனும் அடியாரோடு அன்று பாலா கழித்திருந்தேன் அருமையா இருந்தேன் அதன் பிறகு அடியவரும் நீயும் மேல அந்த கையிலுக்கு சென்ற பிறகு நான் தன்னன் தனியனா இருந்து என்ன பண்ணேன் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு திருப்பரந்தரை ஒண்ணு உத்தரகோசம் அங்கே போன அடியவரும் இல்லை நீயும் இல்லை காணவே முடியும் அதுல இருந்து எனக்கு பெரிய துயர்ப்பா துன்பம்பா அதனால் வாழா கழித்திருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் சரி இருக்கட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நாளை நாளை என்றால் நாளை அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி இருந்த பிறகு அப்படி போன காலங்கள் புலர்ந்து போன காலங்கள் அப்படி பல ஆண்டுகள் நான் நினைத்த நினைத்த மனசு அமைதி பண்ணி கொடுந்தேன் அப்படிப்பட்ட ஆண்டுகள் எல்லாம் பல போயிடும் புலர்ந்து போயிடும் புலர்ந்துன்னா வீணா போயிடும் ஏன்னா நீ வந்து ஆட்கொண்டால் அந்த பயனுடையது நீ வந்து ஆட்கொள்ளாத நிலையில அந்த காலம் எல்லாம் வெறும் பயனில்லாத காலமா போச்சு எத்தனையோ காலம் போயிருக்கு போயிட்டு இருப்பான் புகுந்து நின்றது இடர் அதனால பின் என்னாச்சு நான் உன்னையும் விட்டு அடியவரையும் விட்டு இங்க இருக்கும்போது பல ஆண்டுகள் ஆனதுனால எனக்கு துன்பமானது அப்படியே வந்துட்டு புகுந்தது இடர் இடர்னா துன்பம் துன்பமானது என்னுடைய உள்ளத்துல அப்படியே புகுந்து நின்று போச்சு இருக்கு இப்படிப்பட்ட பின்னால் உழந்து போனேன் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டா எனக்கே ஒரு மனசு அமைதி இல்லை என்னன்னா இனிமே பெருமான் வந்து நம்மை என்னைக்கு ஆட்கொண்டு என்னைக்கு வீடு போயிட்டு தருவான் என்று எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்துட்டு ஏக்கம் அல்லவா அந்த மாதிரி காலத்துல தான் நான் இப்ப இருந்து கொண்டிருக்கிறேன் அதனால பின்னால் உழந்து போனேன் உடையானி இதெல்லாம் யார்கிட்ட சொல்லுவேன் என்னை நீ அடிமையாக கொண்டிருப்பதனால உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு ஆண்டான் நீ நான் அடியவன் ஆண் அடியவன் யார்கிட்ட சொல்லிக்கலாம் ஆண்டான் தான் சொல்லலாம் அதனால உங்ககிட்ட சொன்னப்பா விண்ணப்பித்துக் கொள் சொன்னேன்னு சொல்லக்கூடாது விண்ணப்பித்துக் கொண்டேன்னு சொல்லணும் ஏன்னா பெரியவங்க கிட்ட அப்படிதான் சொல்லணும் அதனால உன்னிடத்துல நான் விண்ணப்பித்துக் கொண்டேன் அருள் செய்யாய் எனக்கு என்ன வேணும்னு கேட்டா உலவாய் இன்பத்துடர் காண்பான் அங்கதான் சதாமுத்தின்னு எழுதினாங்களே அந்த அந்த இடம் தங்குற இடம் தான் சதாமுத்தின்னா என்றும் முத்தி பேருனா பெருமாடத்திலேயே இருப்பது அதுதான் இங்க என்ன சொன்னாரு உளவா இன்பம் உளவான்னா இப்ப நாம காணுகிற இன்பம் எல்லாம் அந்த இன்பம் கொஞ்சம் நேரம் இருக்கும் பிறகு அது துன்பமாகும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் துன்பமே தவிர இன்பங்கிறது அவ்வப்பொழுதுதான் சரிங்களா நீ எதேனும் ஒண்ணு விரும்பணும் எனக்கு அண்ணாமலையார் சாய லட்சம் ரொம்ப ஐயாவோட தம்பி அழைச்சிட்டு போனார் ரொம்ப அருமையா பார்த்தோம் சரிங்களா அதை பார்த்து அம்மையை வந்து சீக்கிரம் போனாதான் பார்க்கலாம் பார்த்தோம் மிக அருமையா இருந்தது இல்லைங்களா இனிமே மீண்டும் அடுத்த இல்லை இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் கிடைக்கணுமே அப்படிங்கிறது இப்ப மீண்டும் என்ன இயக்கம் <laughs> அதனால அந்த இன்பம் வந்து இது உலவா இன்பம் இல்ல அது நீங்காத இன்பம் இல்ல கொஞ்சம் இன்பமா இருந்து மீண்டும் நம்ம வந்துட்டோம் ஒரு அரை மணி நேரம் அந்த இன்பத்தில் இருந்தோம் மீண்டும் இந்த உலகியல்ல தான் கிடக்கும் அதனால இந்த உலகியல் இருக்கிற நேரம் எல்லாம் துன்ப நேரம் தான் ஆதலால் உலவா இன்ப சுடர் காண்பான் இந்த மாதிரி அடிக்கடி நீங்காமல் உன்னே அந்த சுடராக ஒளியாக இருக்கிற உன்னை கண்டு கொண்டிருக்கணும் அதுக்காக அளந்து போனின்னு வருந்தி கொண்டிருக்கிறப்பா அதனால் நீதான் என்னை மீண்டும் அருள் செய்து அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே ஆர்வம்னா நமக்கு என்னது நடக்கலைன்னு சொன்னா சலிச்சு போடும் எது எடுத்தாலும் என்ன சாப்பிட்றீங்களா இரு இரு கிடைக்கிட்ட இப்ப என்ன சாப்பிட்டா போகுது அப்படின்னு ஐயோ காலையில இருந்து பட்டியா கிடைக்கிறீங்க மணி பத்தாச்சு என்ன சாப்பிடலையே அப்படின்னா சரி கிடைக்குது இப்போ ஏன்னா மனசுல வேற ஏதோ துன்பம் இருக்கும்போது இந்த இட்லியோ அல்லது காப்பியோ சரி <laughs> அப்படி பேப்பர் கொண்டு வந்து போட்டாங்கன்னா பேப்பர் பார்த்தா உடனே தினமணியோ மற்றதோ வந்து போய் பாஞ்சி எடுப்பார் இன்னைக்கு தினமணி கிடந்தது அது பாட்டு கிடைக்கும் ஏனுங்க அப்படி முன்னாலே கிடைக்கிறது தினமணி அதை வந்து ஏனுங்க அப்படின்னு ஆமா தினமணி பார்த்து என்னமோ பண்ண போகுது அப்படி போடும்போது அது நமக்கு மனதில் எண்ணியதை நிலவாவிட்டால் சலிப்புன்னு ஒன்று உண்டு சலிப்பு அதான் இவருக்கு அப்படி சொன்னார் <laughs> பெருமானி அந்த சலிப்பு நீங்கி ஆர்வம் கூற என்ன ஆர்வம் அப்படின்னு கேட்டா எது எடுத்தாலும் சரி என்ன இப்ப என்ன பேப்பர் வந்தா கொஞ்சம் இரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பார்த்துட்டு தலைப்பு செய்தியார் பார்த்துட்டு பாத்துட்டு பார்த்துட்டு சரி சரி இன்னும் சரி போடுல சரி சாப்பிடு நீ சாப்பிட்டியா என்ன அப்படி கிளர்ச்சியா இருக்கணும்னு சொன்னா அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம அப்படியே இருந்து என்ன பண்றது அதனால உன்னிடத்துல அந்த உலவா இன்பம் நீங்காத இன்பமாக இருக்கிற உன்னிடத்துல நான் வந்து அடையணும்ப்பா அதுக்கு எனக்கு அருளும் செய்யணும் எனக்கு ஆர்வமும் தரணும் இப்ப என்ன கேட்டா எனக்கு அந்த ஆர்வமே இல்லை என்னைக்கு காண போறோம் என்னைக்கு பார்க்க போறோம் என்னமோ எது அப்படி சொல்லிருக்காங்க அந்த அந்த சலிப்பு நீங்கி ஆர்வம் கூற ஆர்வம் மேலே எனக்கு அந்த இன்பத்தையும் தரணும் என்றெல்லாம் வேண்டுகிறார் அதான் அந்த சதாமுத்திங்கிறதுல இருக்கிற பகுதி பாருங்க அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற அது அது அதான் ஒரு பதிப்பு கூட இப்ப ஈரோடுல இதாகுது இந்த கமா போடுங்கன்னு சொல்றேன் எங்க நிறுத்தணும் திருவாச பதிப்புல அது மாதிரி சில எல்லாம் போட்டு வந்திருக்குன்னு கேள்விப்படுறேன் நல்ல பொருள் உணர்ச்சியோட போகணும் எங்க நிறுத்தணும் எங்க தொடரணும் அப்படின்னு அப்பதான் அந்த இடத்துல நிறுத்துவோம் இப்ப பாருங்க இப்ப எங்க நிறுத்தணும் இந்த முதல் வரின்னா அப்படியே கடைசி வரைக்கும் படிச்சுக்க கூடாது எப்படி ஐ அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூட அங்க கம்மா போட்டணும் உன்னுடைய அடிவர்களாக இருப்பவர்களெல்லாம் ஆர்வம் கூட நல்ல ஆசை மிக உன்னுடைய அருளை பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னிருந்த நிலை அடியாருடைய நிலைமை இப்ப இனி சொல்ல போறது தன்னிலமை அதனால எங்க கமா இருக்கணும் அந்த ஆர்வம் கூறங்கிறது ஒரு கமா இருக்கணும் இருந்துட்டா ஆர்வம் கூற அப்படிலாம் அவங்க போனாங்க நான் யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் முக்கின்றேன் அப்படி தொடர்ந்து ஏன்னா எல்லாம் இவருடைய நிலைமைதான் சரிங்களா யான் அவமே நான் பயனில்லாத ஒண்ணு பிரிந்து நான் இங்க இருப்பதனால அந்த உலகத்தில் இருப்பதுனால என்ன செய்யணும் முடையார் பிணத்தில் முடையார் பிணம்னர் அது என்னது இந்த உடம்பு முடைனா தீய வாசனை தீயது இந்த துர்நாற்றம் தான் இந்த துர்நாற்றம் பொருந்திருக்க முடியாது அந்த உடம்புக்குள்ளேயே கிடக்குது அவங்க எல்லாம் உன் திருவடி அடைஞ்சிட்டாங்க நான் இந்த உடம்புல இருந்துகிட்டு இப்படியே அவதிப்பட்டு இருக்கிறேன் அதான் முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் என் வெறுப்பு தான் இந்த உடம்புல இருக்க வேண்டியிருக்கேன்னு ஆனா அந்த உடம்பு தொலைய மாட்டேங்குது முன்னிடத்துல நான் வர முடியல அதனால இதுலயே மொழிய மொழி கிடக்கிறேன் இந்த உடம்போடவே கிடக்கிறேன் அடுத்த அங்க ஒரு கம போட்டுக்கலாம் மூக்கின்றேங்கிறது அதுக்கப்புறம் கடியேனுடைய கடுவினையை அதனால நீ என்ன செய்யணும் எனக்கு அப்படின்னு கேட்டா கடியேனுடைய கடியன்னா வினை மிகுந்த கடி கடுமைன்னா எதுல கடுமைன்னா வினை கடுமை அதனாலதான் ஒன்னு அடைய முடியல அதனால வினையினால் மிகுந்திருக்கின்ற என்னை கடியேனுடைய கடுவினையை களைந்து என்னுடைய வினையும் நீக்கி உன் கருணை கடல் பொங்க உன்னுடைய கருணையானது என் மேல் அப்படியே கரும்பு இருக்கும்படியாக உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது உருக அருளாயே அதனால அப்படி உன்னிடத்துல வந்து விட்டேன்னா என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கும் ஓவாது உருக ஓவாதுன்னா உன்னை விட்டு நீங்காம இருக்கிறார் அதான் அந்த சதாமுத்தின்னு சொன்னாரு பாருங்க அது அந்த உன்னை விட்டு நீங்காது இருக்கிற எனக்கு கொடுப்பா கொடுத்தா நானும் எப்படி உன்னிடத்தில் இருப்பனே என்று சொல்லி வேண்டுகிறார் ரொம்ப அருமைங்களா இனி பாருங்க அருளாரமுதை அமுத பெருங்கடல்வாய் அரியாரெல்லாம் புக்கெழுந்த இருளாராக்கை இது பொறுத்தேயைத்தேன் கண்டாயம்மானி இது இந்த வரிக்கு முழுதுமே போட்டு கடைசியிலேயே கமா இருக்கலாம் <laughs> அது ஏன்னா அரியருடையது அங்கிருந்து போகுது எப்படி அருளாரமுத பெருங்கடல் வாய் மற்ற அறிவுகள் எல்லாம் உன்னுடைய அருளாகிய அமுதமாகிய கடல் அந்த அருள் எப்படி இருக்கும் அமுதமா இருக்கும் அந்த அமுதம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கடலா இருக்கும் அந்த அமுத கடலத்துல அடிய அடியாரெல்லாம் பூக்கழுந்த அந்த உடைய அருள் அப்படியே உள்ள நுழைந்து அப்படியே அழிஞ்சிட்டாங்க என்ன சதா இன்பத்துல முத்தியில இருக்கிறாங்க முத்தி இருக்கு அப்படி இருக்க அது வரைக்குமே ஒரு கருத்து தான் அடுத்தது அடியேன் எப்படி இருக்கு இருளாராக்கை இருள் ஆளாக்கை என்ன இருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா எல்லாம் உள்ள மேல கருவிகள் இருக்குது எது மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் இருக்கு அதனால இந்த மெய்வாய் கண் மூக்கு செவியோட இருக்கும் இதுல கூட நம்ம ரெட்டியார் சொன்னார் பாருங்க ரொம்ப அருமையான கருத்து ரொம்ப அருமை நம்ம கருவிகள்லயே கண் இருக்கு பாருங்க அது எங்கெங்க வெளியில இருக்க குப்பையோ அதெல்லாம் கொண்டாந்து தள்ளிவிடுது உள்ள ஏன் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து வாய் என்ன பண்ணுனா நமக்கு உள்ளத்துல என்ன குமுறல் இருக்கோ அது வெளியே கட்டுதான் இந்த ரெண்டு கருவியும் கட்டஜாதி ரொம்ப அருமையா சொன்னேன் எப்படியாரு நல்லா அருமையா இருக்கு இப்ப மூக்கெல்லாம் கேட்டா வாங்கி விழுக்குது வாங்கி விழுக்குது இது அப்படி இல்லை இந்த கண்ணு கண்ணால தானே கெடுதல வர்றது <laughs> திருக்குறள்ல பெண்ணின்மம் எப்படி வருது தன்னோட கண்ணினை நோக்கோக்கேன் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை கண்ணடிக்கிறாங்க அதனால என்ன இன்பத்துல தொலைகிறாங்கள அப்போ இந்த கண்ணு தான் கெட்ட ஜாதித்தனமா போய் என்னென்னதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் கொண்டாந்து தள்ளுது இந்த வாய் இங்க மனசுக்குள்ள நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்திடுது புலம்ப ஆரம்பிச்சிடும் அல்லது கோவம் வந்துருக்குன்னு சொன்னா சிக்கழுத போகணும்னு பாரப்பா சிக்கழுதேங்கிறான் அப்ப எவ்வளவு திமிர் இருக்கணும் என்பது எதனால தெரியுது இந்த வாயினால தெரியுது ரெண்டு கருவியும் ரொம்ப கருதா இருக்கிறதுலயே அஞ்சும் தப்பு தான் இந்த ரெண்டும் ரொம்ப மோசம் இன்னும் உள்ள இருக்கிறத கத்துது இன்னும் வெளியில இருக்கிறத உள்ளதல்லது ரொம்ப அருமை அதனாலதான் திருவள்ளுவர் சொன்ன அதனால நீ என்ன படிச்சுட்டேன்னு நினைக்காதடா சாதாரண கிராமத்தால் பெருவல் ரேகைக்கு சில கருத்து இருக்கலாம் நீ பெரிய படையப்படையில மூணு எம்ஏல முப்பது எம்ஏ வாங்கியிருக்கலாம் உனக்கு ஈ எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு அதனால உண்மையான அறிவுங்கிற சில நிமிஷத்துல சாதாரண ஆன்மா கிட்ட ஆமா சாதாரண ஆன்மா பெரிய சின்ன செய்தி பெரியவங்கிட்ட இருக்காது என்னையா சின்ன விஷயம் இவ்வளவு படித்தவர் இவர் என்னையா இப்படி நல்ல படிச்சவர் கல்வி மலையை விட்டாரு அப்படின்னு ஏன் அந்த நேரத்தில் வேலை இருக்காரு அதனால பெரியவங்க சிறியவங்க கருதப்படாது படிச்சவங்க படிக்காதவங்க கருதப்படாது இங்கிருந்து எங்கெல்லாம் தோணும் இது சொன்னாங்களா திருக்கடுகம்னு ஒரு நூல் அவர் என்ன சொன்னார் அருமை அவர் இன்னும் விளக்கினார் கிராமத்தாளுக்கு அதனால நீதி நூல்களை ஒத்து நோக்கணுங்கிறார் ஏய் கள்ளி இருக்குதே கள்ளி அது என்ன பண்ணுது பால் இருக்குது மேல முள்ளு இருக்குது கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளரிதாரம் பிறக்கும் அப்புறம் முத்து பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் ஆமா அறிவார் யார் நல்லார் பிறக்கும் முடி நீங்க நினைக்கிறமே தவிர உயர்ந்த குடிமக்களிடத்துல உயர்ந்த பிள்ளை பிறக்கும் சொல்ல முடியாது கிராமத்தால் சாதாரண ஆளாக பையன் தங்கத்தில் தங்க வருவான் பண்புலையும் சரி அறிவிலையும் சரி அப்படி இருப்பான் அதனால நல்லவர்கள் பிறக்கிடக்கூடிய ஆயாரு பார்த்து தெரியும் என்றெல்லாம் சொன்னது செந்தாமரையும் பாருங்க அதனால அதெல்லாம் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நமக்கு அறிவு முக்கியமே தவிர ஆள் முக்கியம் இல்லப்பா திருவள்ளுவர் கொட்டுட்டாமன்